صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாகி அல்லாஹுக்கு சுபகான ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அலமதுல்லா சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையீதுல் கவுனைன் சையீபுல் ஹரமைன் ஹபீபுல் அமரைன் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் செய்யாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் ரபுல் அஜத் அல்லாஹ் இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹாக்கு சுபகான தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் இத்தகுல்லாக ஹைத்துமாகும் கண்ணியமிக்க வளமாக்களே கனவான்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன் அவாலுஹூ இந்த துனியால வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு சுருக்கமான குறுகிய கால வாழ்க்கையை ரபுல் ஆலமி நல்லா தந்திருக்கிறான் இந்த சுருக்கமான வாழ்க்கையில மனிதர்களுடைய நிலைமை எடுத்து பார்த்தா ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு நாள எதிர்பார்த்த வண்ணமாக துனியால வாழ்றாங்க உதாரணமாக ஓ லெவல் ஏ லெவல் முடித்த மாணவர்கள் அந்த ஓ லெவல் ஏ லெவலுடைய பெருபேருடைய நாளை எதிர்பார்த்த வண்ணமாக வாழ்றாங்க அதே போல கர்ப்பிணி தாய்மார்கள் தன்னுடைய கர்ப்பத்துடைய சுமைய எந்த நாள்ல இறக்கி வைப்போம் என்பதாக அந்த டெலிவரியுடைய நாளை எதிர்பார்த்த வண்ணமாக வாழ்றாங்க அதே போல புதிதாக திருமணம் பேசி வைத்திருக்கக்கூடிய தம்பதிகள் அந்த திருமணத்துடைய நாளை எதிர்பார்த்த வண்ணமாக துணியால வாழ்றாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டி அதே போல மதரசாக்கள்ல படிக்கக்கூடிய ஓதக்கூடிய மாணவர்கள் அந்த பட்டமளிப்புடைய நாளை எதிர்பார்த்த வண்ணமாக வாழ்றாங்க இப்படி ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நாளை எதிர்பார்த்த வண்ணமாக துணியால வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே துணியால வாழக்கூடிய அதிகமான மக்கள் பெரும்பான்மையான மக்கள் ஒரு நாளை எதிர்பார்த்து உலகத்துல வாழ்றல்ல அந்த நாளை யாரும் ஆசை வைக்கிறல்ல அந்த நாளை யாரும் எதிர்பார்க்கிறல்ல அந்த நாளை யாரும் விரும்புறல்ல கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய மௌத்துடைய நாள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே யாரு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் யார ஆசை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் யார எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் நிச்சயமாக சத்தியமாக அந்த மௌத்துடைய நாள் மரண நாள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை வெண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆன்லைன் அல்லா தெளிவாகவே சொல்றான் குல்லு நப்சின் குல்லு நப்சின் அந்த மவுத் என்று சொல்லக்கூடிய நிலைமைய ஒவ்வொரு ஆத்மாவும் ருசி பார்க்கறது ஒரு சாப்பாட்டுடைய ருசியை பார்க்கறது அத போல அந்த நிலைமைய ஒவ்வொரு மனிதனும் சுவை பார்த்துதான் ஆகணும் அதை ருசி பார்த்துதான் ஆகணும் இதை விட்டு யாரும் விதிவிலக்கானவர்கள் அல்ல துனியால எவ்வளவு மஹப்பத்தோட வாழ்ந்தாலும் எந்த உறவுகளோட எவ்வளவு மஹப்பத்தாக வாழ்ந்தாலும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நிச்சயமாக துணியால ஒரு நாள் வரும் இந்த துணியாவை விட்டும் ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் பிரிக்கக்கூடிய ஒரு நாள் நிச்சயமாக வரும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எந்த அளவுக்கு என்றா ரதி அல்லாஹ் அண்ணாவுங்க பாத்திமா ரதி அல்லாஹ் அவளுடைய ஜனாதவை தூக்கி கொண்டு போறாங்க வைத்து கபருன்னுக்கு வைக்கிறாங்க வச்சுட்டு கத்துறாங்க பாத்திமா எந்த சத்தமும் வரல ரெண்டாவது இடத்தமும் கூப்பிடுறாங்க பாத்திமா எந்த சத்தமும் வரல மூணாவது விடுத்தமும் கூப்பிட்டாங்க பாத்திமா என்னுடைய அருமை மனைவி பாத்திமாவுக்கு என்ன நடந்துச்சு நான் ஒரு விடுத்தம் பாத்திமா என்று கூப்பிட்டா என்னுடைய குரலுக்கு ஓடோடி வந்து நிற்கக்கூடிய என்னுடைய மனைவி பாத்திமா எங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லது யார்களே அலி பாத்திமாவை போல மஹப்பத்தாக உலகத்துல வாழ்ந்தாலும் நிச்சயமாக அல்லாஹுக்கு சுபகான ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இந்த துணியாவை விட்டு ஒவ்வொரு மனிதனையும் பிரிச்சுதான் தீருவார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எது எப்படியாக இருந்தாலும் ஒரு மனிதன் வாழக்கூடிய நேரம் மௌத்துடைய நிலைமையை மறந்து வாழ்ந்தாலும் அவன் மனோச்சியின் பிரகாரம் வாழ்ந்தாலும் அவன் மனம் போன போக்குல வாழ்ந்தாலும் மௌத்துடைய நிலைமை ஒரு மனிதனுக்கு சந்தோஷமாக அமையல்லையா மௌத்துடைய நிலைமை அல்ல விரும்பக்கூடிய முறையில அமையல்லையா அவன் மௌத்துக்கு பின்னால சந்திக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் பயங்கரம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எந்த அளவுக்கு என்றா இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாத்துடைய ரூஹ வாங்குறதுக்காக வேண்டி ஹசரத் இஸ்ராயில் அலைஹி சலாத்து வசலாம் வாராங்க வந்து சலாம் சொல்றாங்க சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாத்துக்கு சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் உங்களுடைய ரூஹ வாங்கிட்டு வருமாறு அல்லாஹு தாலா கட்டளைட்டு இருக்கிறார் சுபஹான் அல்லாஹ் உங்களுடைய ரூஹ வாங்கிட்டு வருமாறு அல்லாஹு தாலா கட்டளிட்டு இருக்கிறான் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் கேட்கிறாங்க இஸ்ராயில் நான் அல்லாவுடைய யாருன்னு உங்களுக்கு தெரியுமா நான் அல்லாவுடைய யார் இவங்க சொன்னாங்க நீங்க அல்லாவுடைய ஹலீல் அல்லாவுடைய உத்த நண்பன் நீங்க அல்லாவிடத்துல போயிட்டு கேட்டுட்டு வாங்க விசாரிச்சுட்டு வாங்க ஒரு நண்பன் இன்னும் ஒரு நண்பனுடைய உயிர் எடுக்க விரும்புவானா என்று கேட்டுட்டு வாங்க சுபஹானல்லா சுபஹானல்லா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்ராயில் அலஹி சலாத்து வசலாம் அப்படியே திரும்பி போறாங்க உயிர் எடுக்கிறதுக்காக வேண்டி அவர் ஒரு முன் வச்சாரு நான் என்ன சொல்ல நான் என்ன பதில் சொல்ல சொல்லுவானாம் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் என்னுடைய நண்பன் இதுல நண்பன் என்றதுல எந்த சந்தேகமும் இல்ல அதை பேசி நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க சொல்லிட்டு சொல்லுங்க ஒரு நண்பன் இன்னும் ஒரு நண்பனை சந்திக்க விருப்பம் இல்லையா என்று சொல்லி கேளுங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே என்ன சொல்ல வாரம் என்றா மௌத்துடைய நேரம் அல்லாஹும் அடியான சந்திக்க விரும்பணும் அடியானும் அல்லாஹும் சந்திக்க விரும்பணும் துணியால வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் உள்ளத்தில் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நாங்க துணியால எந்த அமைப்புல வாழ்ந்தாலும் நாங்க என்ன முறையில வாழ்ந்தாலும் மௌத்துடைய நேரம் சந்தோஷமாக அமையலையா இந்த சுருக்கமான வாழ்க்கையில எங்களுக்கு நிச்சயமாக தெரியாது எப்ப மௌத்து வரும் என்று எப்படி மௌத்து வரும் எங்களுக்கு தெரியாது எந்த இடத்துல மௌத்து வரும் எங்களுக்கு தெரியாது ஆனா எப்ப மௌத்து வந்தாலும் எப்படி மௌத்து வந்தாலும் எந்த இடத்துல மௌத்து வந்தாலும் அந்த நிலைமையில நாங்க அந்த மௌத்துக்கு தயாரிப்போடு இருக்கிறது இருக்குது இதுதான் ஆக முக்கியம் என்னைத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லது யார்களே எங்ககிட்ட முசா அலி இஸ்லாத்து வசலாத்தை பத்தி கேட்டா நாங்க சொல்லுவோம் மூசா அலை சலாத்து வசலாம் மிகவும் சிறந்த ஒரு நபி அல்லாவோட அடிக்கடி பேசக்கூடிய ஒரு நபி அவங்களுடைய காலத்திலாம் பிராவனுடைய சம்பவங்கள் நடந்துச்சு அவங்கள பத்தி கேட்டா இதெல்லாம் சொல்லுவோம் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாத்தை பத்தி கேட்டா சொல்லுவோம் அவங்களுடைய காலத்துலதான் இப்படிதான் நெருப்புல போடப்பட்டாங்க இந்த இந்த விஷயங்கள் நடந்துச்சு காபத்துள்ள கெட்டப்பட்டுச்சு அவங்களுடைய சம்பவங்கள் சரித்திரங்களை சொல்லுவோம் அபரத் நூ அலை சலாத்து வசலாத்தை பத்தி கேட்டா அவங்களுடைய காலத்துலதான் கப்பல் கட்டப்பட்டுச்சு தூஃபானுடைய வெள்ளம் வந்துச்சு இந்த சம்பவங்களையும் நாங்க சொல்லுவோம் ஆனா கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே அவர் இதிரீஸ் அலை இஸ்லாத்து வசலாத்தை பத்தி எங்களுக்கு என்ன தெரியும் அவரது எதிரி அலை இஸ்லாத்து வஸ்லாம் யார் ஆதம் அலை இஸ்லாத்து வஸ்லாத்துக்கு பின்னால துனியாவுக்கு வந்த மிக முக்கியமான ஒரு நபி கோல துணியால் அறிமுகம் செஞ்ச நபி எழுத்து அறிமுகம் செஞ்ச நபி இவங்க ஒரு நாள் பாதையில நடந்து கொண்டு போறாங்க சூரியனுடைய வெப்பம் ரொம்ப கடுமையாக இருக்குது அந்த நேரம் இவங்க பாக்குறாங்க எத்தனையோ லட்சக்கணக்கான மயில் கங்கால் இருக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பத்தை எங்களுக்கு தாங்க முடியாம இருக்குது ஆனா இந்த சூரியனை தூக்கி கொண்டு இருக்கக்கூடிய சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய மலக்குக விடையும் ஏன் ஒரு சூரியன ஒரு மலக்கு தான் சுமந்து கொண்டிருக்கிறார் இப்படி ஜலீலுடைய தெளிவான அறிவாகும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லது யார்களே இவங்க யோசிக்கிறாங்க அந்த மலக்கு எப்படி இருக்கும் இவங்க அந்த மலக்குக்காக வேண்டி துவா செய்யறாங்க அல்லா சூரியன் எந்த மலக்கு தூக்கி தீக்கிறாங்களோ அந்த மலக்குடைய பாரத்தை நீ லேசாக்கி வைப்பாயாக அந்த மலக்குக்கு நீ இறக்கம் காட்டுவாயாக சுபகான் அல்லாஹ் அந்த மலக்குடைய பாரம் லேசாகிட்டு இவங்க பாக்குறாங்க வளமைக்கு மாற்றமா என்னுடைய கணம் லேசாகிட்டு என்னுடைய பாரம் லேசாகிட்டு ஏன் லேசாகிட்டு அல்லாவிடத்துல கேட்கிறாங்க அல்லாஹு தாலா சொல்றான் உங்களுக்கு திரீஸ் அலஹி சலாத்து வசலாத்து தெரியுமா சொன்னாங்க தெரியும் அந்த இதரீஸ் அலஹி சலாத்து வசலாம் உங்களுடைய பாரம் லேசாக வாசம் செஞ்சிருக்கிறாங்க சுபஹான் அல்லாஹ் இவங்க சொல்றாங்க அந்த நபியை நான் காணணும் வைத்து அவங்கள கொஞ்சம் சந்திக்கணும் அனுமதி கொடுக்கப்படுவது பூமிக்கு அப்படியே இறங்குறாங்க வைத்து அந்த நபியை சந்திக்கிறாங்க சலாம் சொல்றாங்க பேசக்கூடிய நேரம் இவங்க முதலாவது கேட்கிறாங்க அதற்கு எதிரி சலை சலாத்து சலாம் அந்த மலக்கு கிட்ட உங்களுக்கு மலக்குள் மௌத்தோட வழக்கம் இருக்குதா நீங்க மலக்குள் மௌத்தோட பேசிக்கிறீங்களா இவங்க சொல்றாங்க மலக்குள் மௌத்த தெரியும் நீங்க ஏன் கேக்குறீங்க சொன்னாங்க மலக்குள் மௌத்திரத்துல எனக்காகவே நீங்க சிபாரிசு செய்யணும் என்ன சிபாரிசு என்றா என்னுடைய அஜல கொஞ்சம் நீட்டி தருமாறு மலக்குள் மௌக்கிட்டு நீங்க கொஞ்சம் சொல்லுவோம் சுபகானல்லா என்னத்துக்குரிய அல்லாஹுவி நல்லடியார்களே இவங்க பாக்குறாங்க நான் வந்தது நன்றி செலுத்துறதுக்காக வேண்டி இப்படி ஒரு சோதனையில நான் மாட்டிக்கொண்டனே சரி அல்லாவுடைய கட்டளையோட அப்படியே அந்த நபியை தூக்கி கொண்டு போறாங்க உலமாக்கள் கிதாபுல எழுதுறாங்க சூரியன் உதிக்கக்கூடிய இடத்துக்கு இவங்களை எடுத்துக்கொண்டு போறாங்க அந்த நேரம் மலக்குள் மௌத்த அவசரமாக வாராங்க இந்த மலக்கு போய் சந்திக்கிறாங்க மலக்குள் மௌத்த இஸ்ராயில் இஸ்ராயில் எங்க அவசரமாக போறீங்க சொன்னாங்க ஒரு மனிதனுடைய ரூஹ் வாங்குறதுக்காக வேண்டிய அவசரமாக போறேன் எனக்கு இருக்கக்கூடிய நேரம் எவ்வளவு வேண்டா ஒரு மனிதன் கண் சிமிட்டி துறக்கிற அளவுலையும் பாதிதான் இருக்குது அவசரமாக விஷயத்தை சொல்லுங்க அப்படி இல்லைன்றா அந்த மனிதன் இந்த அவ பார்த்தாக மாட்டார் கேக்குறாங்க யாருடைய ரூஹ் நீங்க வாங்க போறீங்க யாருடைய ரூஹ வாங்க போறீங்க சொன்னாங்க ஹசரத் இதிரி சலேஹி சலாத்து சலாத்துடைய ரூஹ வாங்க போறன் அவருடைய அஜலின் படி அவருடைய கணக்கின் படி சூரியன் உதிக்கக்கூடிய இடத்துலதான் அவருடைய ரூஹ் வாங்கப்படணும் என்பதாக எழுதியிருக்குது இவங்க ஒரு வார்த்தையாக சொல்லிட்டாங்க அதற்கு இதிரிஸ் தான் வந்திருக்கிறார் கேட்கிறார் உங்களோட வந்திருக்கிறார் நீங்க திரும்பி பார்க்க முன்னுக்கு ஜனாதவாக விழுவார் திரும்பி பார்க்கிறாங்க ஜனாதவாக கீழே விழுகிறாங்க அதுதான் குரான் அல்லா சொல்றான் சுபஹான் அல்லா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எப்ப மவுத்து வரும் எந்த முறையில மவுத்து வரும் எந்த இடத்துல மவுத்து வரும் இது யாருக்கும் சொல்ல முடியாது எவருக்கும் சொல்ல முடியாது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எது எப்படியானதாக இருந்தாலும் இமாம் கோத்துபி ரஹமுல்லா அவங்க தெளிவாகவே எழுதுறாங்க நாங்க மௌத்துக்கு முன்னால் எந்த மலக்கையும் சந்திக்க மாட்டோம் எங்களுக்கு முழு துணியாவுடைய விஷயங்களும் தெரியும் பக்கத்து நாட்டுல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டுக்கு ஆட்சிக்கு யார் பகுதியும் எங்களுக்கு தெரியும் முழு உலகத்துடைய விஷயமும் எங்களுக்கு தெரியும் ஆனா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மௌத்துக்கு முன்னால் எந்த மலக்கும் நாங்க சந்திக்க மாட்டோம் ஒரே ஒரு மலக்கை சந்திச்சிட்டு தான் எங்களுடைய ரோஹ் போகும் ஒரு மலக்க சந்திக்கிறத அல்லா வாஜிபாக்கி வச்சிருக்கிறாங்க கண்ணியத்துக்குரிய நல்லடி நல்லடியாராலே அதுதான் ஹதரத் இஸ்ராயில் அலேஹி சலாத்து வசலாம் எங்களுக்கு முழு உலகத்துடைய இன்ஃபர்மேஷன் தெரியுமே ஹதரத் இஸ்ராயில பத்தி எங்களுக்கு என்ன தெரியும் அவருடைய தோற்றத்தை பத்தி எங்களுக்கு என்ன தெரியும் அதரத் இஸ்ராயில் எந்த அமைப்புல வந்து ரூஹ வாங்குவாங்க எங்களுக்கு என்ன தெரியும் அவருக்கு இந்த பொறுப்பு எவ்வாறு கொடுக்கப்பட்டுச்சு கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இமாம் குர்த்துபி ரஹமுல்லாங்க தெளிவாக எழுதுறாங்க இந்த பொறுப்பு ஹதரத் இஸ்ராயிலுக்கு எவ்வாறு கொடுக்கப்பட்டுச்சுண்டா வெள்ளிக்கிழமை மக்களுக்கு பின்னால அல்லாஹு தாலா முழு உலகத்தையும் படைச்சதுக்கு பின்னால மலாய்க்கா மார்களை கூப்பிடுறான் கூப்பிட்டு ஒரு மலக்கு அனுப்புறான் நீங்க பூமிக்கு வைத்து மண்ணெடுத்துக்கிட்டு வாங்க அந்த மண்ணை கொண்டுதான் நான் மனிதர்களை படைப்பேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு மலக்கு போறாங்க பேச்சு பூமியில மண் எடுக்கிறதுக்காக வேண்டி அப்படியே துணியறாங்க துணியக்கூடிய நேரம் பலமா அவ்வளவு அந்த நேரம் பூமி என்ன செய்யுது மண் கொடுக்காம அப்படியே தடுக்குது நான் மண் தரமாட்டேன் இந்த பூமியில இருந்து நீங்க மண் எடுக்க வேணும் கேட்கிறாங்க ஏன் தென்னாக நீங்க இந்த பூமியில இருந்து எனக்கு சேர்ந்து மண் எடுத்து கொண்டு போவீங்க அந்த மண்ணை கொண்டு மனிதர்கள் படைக்கப்படுவாங்க ஆனா கியாமத்துடைய நாள் ரெண்டு கூட்டத்தார் தான் நீப்பாங்க உலகத்துல பல பிரிவுகள் இருக்கலாம் கியாமத்துல ரெண்டு கூட்டம் தான் ஒன்று சொர்க்கவாதி இன்னொன்று நரகவாதி ஆனா சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சொர்க்கவாதிகளும் என்னுடைய பூமியிலிருந்து மண்ணெடுக்கப்பட்டவங்க தான் நரகவாதிகளும் என்னுடைய பூமியிலிருந்து மண்ணெடுக்கப்பட்டவங்க தான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே பூமி சொல்லுது சொர்க்கவாதிகளோட விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா நரகவாதிகள் நரகத்துக்கு போனா அந்த மண் என்னுடைய பூமியில இருந்து எடுக்கப்பட்டுச்சு அதுக்கும் சேர்த்துதான் வேதனை கொடுக்கப்படும் அதனால நான் மண் தர மாட்டேன் நியாயமான கோரிக்கை சாதாரணமான விஷயம் அதனால மலக்கு என்ன செய்யறாரு மண் எடுக்காம அப்படியே பேசிடுறாரு ரெண்டாவது இன்னும் ஒரு மலக்கு அனுப்புறாங்க அவங்களும் வாராங்க எடுக்க முன்னு காவுறாங்க இவங்க கேட்கிறாங்க அல்லாவுக்காக வேண்டி கேட்டுக்கொள்ள நீங்க மண் எடுக்க வேணும் இதே காரணத்தை சொல்றாங்க மூணாவது இன்னும் ஒரு மலக்கு வாராங்க வந்து சொல்றாங்க அல்லாவுக்காக வேண்டி கேட்டுக்கொள்ள நீங்க மண் எடுக்க வேணும் மூணு மலக்குமார் அல்லாஹு தாலா அனுப்புறாரு மூணு மலக்குமாருக்கும் மண் கொடுக்காம மறுத்துட்டு மூணு கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி நல்லடியார்களே அதுக்கு பின்னால் இஸ்ராயில் அலைஹி சலாத்து வசலாத்த அல்லாஹத்து சுபஹான அனுப்பி வைக்கிறான் ஹதரத் இஸ்ராயில் அலைஹி சலாத்து வசலாம் வாராங்க மண் எடுக்கிறதுக்காக வேண்டி குடியிறாங்க எடுக்கக்கூடிய நேரம் பூமி இதே தங்கடத்தை சொல்லுது ஆனாலும் இஸ்ராயில் அலைஹி சலாத்து வசலாம் சொல்றாங்க பூமியை பார்த்து நீ சொல்லக்கூடிய கோரிக்கை நீ வேண்டக்கூடிய கோரிக்கை சரியானதுதான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஓட பக்கம் நியாயம் இருக்கிறது தான் ஆனா உன்னுடைய கோரிக்கையையும் அல்லா அல்லாவுடைய கட்டளை முன் வச்சு பார்த்தா உன்னுடைய கோரிக்கையை விட அல்லாவுடைய கட்டளை தான் எனக்கு பெருசு அதனால நான் மண் எடுத்துதான் தீருவன் பறிச்சு மண் எடுத்துட்டு போறான் அதுக்கு பின்னாலதான் அல்லாஹால ஹதரத் இஸ்ராயில கூப்பிட்டு சொல்றான் இஸ்ராயில் இஸ்ராயில் பூமியில இருந்து பறிச்சு மண்ணெடுத்துட்டு வந்தீங்க மனிதர்களுடைய ரூஹ வாங்க நீங்க தான் தகுதியானவர் மனிதனுடைய ரூஹதுக்கு நீங்க தான் தகுதியானவர் ஏன் சக்கராத்துடைய நேரம் மனிதன் கத்துவான் ரப்பனா அபுசர்னா வசமையானா பரிஜனா யா அல்லா கண்டுட்டன் யா அல்லா கேட்டுட்டன் யா அல்லா கொஞ்சம் திருப்பி அனுப்புறப்ப இப்படி கதறுவான் ஆனாலும் நீங்க உத்திரவானம் பறிச்சு உயிரெடுத்துட்டு வாங்க அதுக்கு நீங்க தான் சரியானவர் சுபகானந்தா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாங்க பொதுவாகவே கேள்விப்பட்டிருப்போம் அதர் ஜிப்ராஹில் அலஹி சலாத்து வசலாம் ரொம்ப பிரம்மாண்டமான மலக்கு என்பதாக கேள்விப்பட்டிருப்போம் ஆனா ரொம்ப பிரமாண்டமான வழக்கு தான் அறுநூறு வெக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் அதுல எந்த சந்தேகமும் அல்ல ஆனா அதரத் இஸ்ராயில் அலஹி சலாத்து வசலாத்துக்கு அல்லாஹ் நாலாயிரம் ரெக்கைகளை கொடுத்திருக்கிறான் சுபஹானல்லா ரொம்ப பிரம்மாண்டமான ரொம்ப பிரம்மாண்டமானவங்க அதற்கு ஆதம் அலேஹி சலாத்து வசலாம் அதற்கு இஸ்ராயில் அலேஹி சலாத்து வசலாத்தை சந்திச்ச சம்பவத்தை இமாம்கள் கிதாபுகள் எழுதுறாங்க அதற்கு ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் வைத்து கேட்கிறாங்க இஸ்ராயல் அலி இஸ்லாத்து வஸ்லாத பார்த்து இஸ்ராயில் நீங்க நல்ல மனிதர்களுடைய ரூஹ வாங்கக்கூடிய நேரம் எந்த முறையில போவீங்க எந்த அமைப்புல வைத்து நீங்க ரூஹ வாங்குவீங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இவங்க உடனடியாக ஒரு பக்கத்தில் அப்படியே ரெக்கைகளை திறந்து காட்டுறாங்க அந்த பக்கம் சுருக்கத்துடைய காட்சிகள் சுஹான் அல்லா ரொம்ப அழகாக இருக்குது அவங்க அப்படியே எந்த மறந்துட்டாங்க அதற்கு ஆதம் அலிஹி இஸ்லாத்து வஸ்லாம் சொல்றாங்க ஒரு முக்மினான அடியான் இந்த காட்சிகளை கண்டா சக்கராத்துடைய நிலைமையிலே அவன் மௌத்தா போற நின்றதே மறந்துடுவான் சுபகானந்தா எண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அதுக்கு பின்னால் இவங்க கேட்கிறாங்க நீங்க கெட்ட மனிதர்களுடைய ரூஹ வாங்க போகக்கூடிய நேரம் எந்த அமைப்புல அப்பா போவீங்க இவங்க சொல்றாங்க ஆதம் அலிஹி சலாத்து வசலாத்த பாச ஆதம் அதை காட்டினா நீங்க தாங்கி கொள்ள மாட்டீங்க நீங்க தாங்கிக் கொள்ள மாட்டீங்க அதை நீங்க கண்ணால பார்க்க ஆசைப்படவானம் சொன்னாங்க இல்ல நான் பார்த்துதான் ஆகணும் அல்லாவுடைய ஒரு நபி சொல்றேன் நீங்க எனக்கு காத்துங்க அவங்களுக்கு காட்டப்படுவது நெருப்பு ஜுவாலைகள் நெருப்புடைய காட்சிகள் நரகத்துடைய காட்சிகள் காட்டப்படுவது கண்ட உடனே மயங்கி விழுகிறாங்க உலமாக்கள் எழுதுறாங்க எவ்வளவு நேரத்துக்கு அவருடைய மயக்கம் நீடிச்சு சென்றா இந்த காலத்துடைய மனுத்தியால கணக்குல கன்வெர்ட் பண்ணி சொல்றாங்க கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி எட்டு மனுத்தியால மயக்கத்துலதான் இருந்தாங்க அதாவது ஒரு கிழமை கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த மலக்க தான் நாங்களும் நீங்களும் சந்திக்கிறது கட்டாயம் உள்ளத்தால யோசிங்கோ இந்த மலக்க சந்திக்கிறதுக்கு நாங்க நீங்க தயாராக இருக்கிறோமா நாங்க முழு உலகத்தை பத்தியும் பேசுறோம் முழு உலகத்துடைய நிலைமையை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இந்த மலக்கை பத்தி கேட்டா எங்களுக்கு ஒன்றும் தெரியா இந்த மலக்குடைய பிடியிலிருந்து யாரும் தப்பினதும் இல்ல எந்த நபியும் தப்பினதும் இல்ல இதுக்கு பின்னாடி வரக்கூடிய எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தப்ப போறதும் இல்லை கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ரபியானில் அவளுடைய மாதம் இருக்கிறோம் முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக வந்த முஹம்மத் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்களும் இந்த மலக்குடைய பிடியிலிருந்து தப்பல்ல கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவங்களுடைய மௌத்துடைய மூணு நாளைக்கு முன்னால ஹதரத் ஜிப்ராஹில் அலேஹி சலாத்து வசலாம் வாராங்க வந்து கேட்கிறாங்க சலாத்து வசலாம் அலேக்கு யார சூழல்லா யார சூழல்லா கைப்ப வஜத்த யார சூழல்லா இன்றைய நாள் எப்படி அடைஞ்சு கொண்டீங்க யார சூழல்லா இவங்க சொல்றாங்க ஜிப்ராஹில் அலஹி சலாத்து வசலாத்தை பார்த்து பரவான தொழுகைகள்ல கலந்து கொள்ள முடியாம இருக்குது ரொம்பவே உடம்புடைய நிலைமை மோசமாகி கொண்டு போகுது என்னையால என்ன ஏலா இந்த அமைப்புல சொல்றாங்க இவங்களும் கேட்டுட்டு வைத்துடுறாங்க கடைசியாக மௌத்துடைய நாள் அவங்க மௌத்தா போகக்கூடிய அந்த நாள் ரபியோனில் அவளுடைய மாதம் பன்னிரெண்டாவது போற முகாவுடைய நேரம் திங்கக்கிழமை அதர் ஜிப்ராஹில் அலேஹி சலாத்து வசலாம் வாராங்க வந்து சொல்றாங்க அஸ்தலாத்து வசலாம் அலேக்கு யார சூழல்லா யார சூழல்லா உங்களைய சந்திக்கிறதுக்காக வேண்டி ஒரு மலக்கு வந்திருக்கிறாரு அவர் நீங்க அனுமதி கொடுத்தாலே தவிர அவர் உங்களோட வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறது ஹராம் யார சூழல்லா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஹதரத் இஸ்ராயில் அலேஹி சலாத்து வசலாம் யாருடைய வீட்டுக்குள்ளே அனுமதி இல்லாம போவாங்க யாருடைய வீட்டுக்குள்ளே அனுமதி இல்லாம போறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குது ஆனாலும் அதர் முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவளுடைய வீட்டுக்குள்ள போகணும் என்றா நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவளுடைய அனுமதி வேணும் இவங்க சொல்றாங்க வந்து நிக்கிறாரு அவரை வர செல்லவா சொல்றாங்க வர சொல்லுங்க இவங்களும் மாறாங்க வந்து சொல்றாங்க அஸ்தலாத்து அஸ்தலாம் அலைக்கு யார சூழல்லா யார சூழல்லா அல்லாஹு தாலா ரெண்டு விதமான ஆப்ஷன் தந்திருக்கிறான் இதுல நீங்க விரும்பினீங்கன்னா ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளலாம் முதலாவது சொன்னாங்க நீங்க அல்லாஹுவ சந்திக்க விருப்பம் என்றா ஒட்டநடியாக இந்த இடத்துல உங்களுடைய ரூப் கலட்டப்படும் அப்படி இல்லைண்டா நீங்க துணியால வாழ ஆசைப்பட்டீங்கடா உங்களுடைய துணியாவுடைய வாழ்க்கை நீடிச்சு தரப்படும் முடிவு உட கையில யார சூழலாம் இவங்க அமைதியாக இருக்கிறாங்க பதினெட்டு வயதுடைய மனைவி ஆயிஷா ரவி அல்லாஹன் அவங்க கிட்ட இருந்து சொல்றாங்க யார சூழல்லா யார சூழல்லா உங்களுக்காக வேண்டி எல்லாத்தையும் எங்களுக்காக வேண்டி சரி கொஞ்சம் கேட்கலுங்க யார சூழலாம் பதினெட்டு வயதுடைய மனைவி உள்ளத்தால் யோசிங்க எந்த பதினெட்டு வயதுடைய மனைவி விரும்புவா தன்னுடைய கணவன் வஃபாத்தாக அல்லாஹு கேட்கிறாங்க வேண்டி இல்லாட்டியும் எங்களுக்காக வேண்டி சரி காலம் கேட்கலுமே யார சொல்லலாம் நபி மௌனமாக இருக்கிறாங்க மௌனமாக இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு பின்னால சொல்றாங்க நான் உலகத்துடைய வாழ்க்கையை வாழ்றதை விட என்னுடைய அல்லாவுடைய சந்திப்பு மேலானது அதற்கு இஸ்ராயில பார்த்து சொல்றாங்க என்னுடைய ரூஹ நீங்க கலக்குங்க என்னுடைய ரூஹ நீங்க கலட்டுங்க அப்படியே நபிசல்லாஹு அலஹி வசல்லமோடைய ரூஹ் கலட்டப்படுவது பெரும்பரன்ல இருந்து கரட்டப்படுவது அப்படியே முட்டங்காலுக்கு வந்தது இடுப்பு ஒட்டும் வந்துட்டு வந்ததுக்கு பின்னால் நபிசல்லாஹு அலஹி வசல்லமோ சக்கராசுடைய வேதனையில் இருக்கிறாங்க சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க மீட்டு மீட்டு நிச்சயமாக மௌத்துக்கு சக்கராத் என்று இருக்குது இருக்கிறாங்க சொல்லிட்டு இஸ்ராயில் அழகி சலாத்து சலாத்த பார்த்து கேட்கிறாங்க இஸ்ராயில் சக்கராத்துடைய வேதனை இவ்வளவு கொடுமையானதா சக்கராத்துடைய வேதனை இவ்வளவு மோசமானதா சொல்றாங்க யார சூழல்லா யார சூழல்லா உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சக்கராத் இருக்குது அது உங்களோட உண்மத்துக்கு கொடுக்கிற சக்கராத்துல எழுவதில் ஒன்றுதான் யாருக்கு கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே உள்ளத்தால யோசிங்கோ இந்த சக்கராத்துடைய நிலைமையை நானும் நீங்களும் சந்திக்கிறது கட்டாயம் இந்த மலக்குடைய புடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது அதற்கு முகமது சல்லாஹு அலை வசலம் அவளையும் இந்த சக்கராத்து விட்டு வைக்கல நாங்களும் துனியால வாழ்றோம் தான் துனியா துனியா துனியா நிபைத்துக் கொண்டிருக்கிறோம் மௌத்து நாங்க மௌத்த பத்தி சிந்தனையே இல்லாம வாழ்றோம் ஒரு மனிதனுக்கு எப்பயுமே மௌத்துடைய சிந்தனை இருந்துட்டு இருந்தா அவன் கிட்ட இருந்து பாவம் பாவம் வெளியாகுமா அவன் பாவம் செய்வானா அவன் மத்த மக்களுக்கு மாற்றமாக நடப்பானா எப்ப மௌத்துடைய சிந்தனை இல்லாம போகுதோ அதே மௌத்தங்களுக்கு பின்னுக்கு தான் வரும் என்று யோசிப்போமோ பாவம் வெளியாக ஆரம்பிக்கும் கண்ணியத்துக்குரிய எல்லாம் விண்ணல்லடியார்களே இந்த மௌத்தங்களை உங்களே மட்டுமல்ல முழு உலகத்துல வாழக்கூடிய எல்லா மனிதர்களை மட்டுமல்ல கண்ணியத்துக்குரிய அல்லாஹு விண்ணல்லடியார்களே மலக்குமார்களையும் இந்த மரணம் விட்டு வைக்காது அல்லாஹு விட்டு வைக்காத ஒரு நிலைமை இருக்குதா மௌத்து மட்டும்தான் முழு உலகத்தை மலைச்சதுக்கு பின்னால ஹசரத் இஸ்ராயில் அலஹி சலாத்து வசலாத்து அல்லாஹால கூப்பிட்டு கேட்பான் உலகத்துல மீதமாக இருக்கிறது யாரு ஹயாத்தோட இருக்கிறது யாரு இவங்க சொல்லுவாங்க அஞ்சு ஆறு பேர் இருக்கிறோம் கேட்கிறாங்க யாரு சொன்னாங்க முதலாவது ஹதரத் ஜிப்ராஹில் ஈக்கிறாங்க ஹதரத் மீகாயில் ஈக்கிறாங்க ஹதரத் இஸ்ராஃபில் ஈக்கிறாங்க அதுக்கு பின்னால அப்து மாயிப் நான் இருக்கிறேன் அதுக்கு பின்னால ஹமலத்து அரிஷ் அல்லாவுடைய அரச சமக்கக்கூடிய மலக்குமார் நாலு பேர் இருக்கிறோம் ரெண்டு பேர் தான் நீக்கிறோம் ஹயாத்தோட சொன்னாங்க அப்படியா முதலாவது போயிட்டு ஹதரத் ஜிப்ராஹிலுடைய ரூஹ நீங்க வாங்கிட்டு வாங்க அல்லாஹ் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாங்க சும்மா சர்வ சாதாரணமாக சொல்லிட்டோம் அதில் ஜிப்ராயிலுடைய ரூஹ வாங்கிட்டு வாங்க என்பதாக எவ்வளவு பிரம்மாண்டமான மலக்கு முழு மலக்குமார்களுக்கும் தலைவர் எல்லா நபிமார்களுக்கும் வகையை கொண்டு போன ஒரு மிக பெரிய ஒரு மலக்கு இந்த மலக்குடைய ரூ வாங்கப்படுவது சுருண்டு விழுவாங்க பூமியில வந்து சொல்லுவாங்க அல்லா ஜிப்ரீலுடைய ரூஹ வாங்கிச்சன் இப்ப மீதம் யாரு மீகாயில் இஸ்ராஃபில் அபுதுல் சொல்லுவாங்க மீகாயினுடைய ரூஹ வாங்கிட்டு வாங்க அல்லாஹ் மீகாயில் அலைஹி சலாத்து வசலாம் யாருண்டா கிதாபுல் உலமாக்கல் எழுதுறாங்க அந்த மீகாயில் அலைஹி சலாத்து வசலாத்துடைய உருவம் எவ்வளவு பிரம்மாண்டம் என்றா ஒரு மனுஷனுடைய புத்தி கூட சிந்திக்காது அந்த அளவுக்கு பிரமாண்டமானவங்க எந்த அளவுக்கு என்றா முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கால அல்ல முழு உலகத்துல ஈக்கக்கூடிய நீர்நிலைகள் ஆறு கடல் நதி குளங்கள் இந்த சின்ன குட்டைகள் இந்த மாதிரி எல்லா நீர்நிலைகளையும் எடுத்து அந்த மீக்காயினுடைய தலையில ஊத்தினா நெத்தியால கூட தண்ணி வழியாது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமானவங்க ஹதரத் மீகாயில் அலி சலாத்து வாங்கப்படும் சுருண்டு விழுவாங்க அதுக்கு பின்னால கேட்பாங்க யாரு மீதம் ஹதரத் இஸ்ராஃபில் ஈக்கிறாங்க போய் அவருடைய ரூஹ வாங்கிட்டு வாங்க ஹதரத் இஸ்ராஃபிலுடைய ரூஹ வாங்குறதுக்காக வேண்டி போவாங்க முழு உலகத்திலையும் பெரிய ரூஹ் கொடுக்கப்பட்ட ஒரு மலை கீக்கிறாரு தான் ஹதரத் இஸ்ராஃபில் தான் எந்த அளவுக்கு பெரிய ரூஹ் என்றா உலகத்தை படைச்ச நாள்ல இருந்து சூருக்கு முன்னால உட்கார்ந்து மூச்ச உள்வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மலக்கம் மூச்ச வெளியே விட்டுற மாட்டாங்க மூச்ச உள்வாங்கி கொண்டு ஈப்பாங்க துனியாவை அழிக்கிற நாள் வரைக்கும் எப்ப வெளியே விடுவாங்களோ அதுதான் செய்யாது அவங்களுடைய ரோகம் வாங்கப்படும் சுருண்டு விழுவாங்க பூமியில அதுக்கு பின்னால யார் மீதம் சொன்னாங்க ஹமலத்துல அரசு மீதமாக இருக்கிறாங்க அவங்களுடைய ரூஹ நீங்க வாங்கிட்டு வாங்க ஹமலத்துல அரசுடைய ரூஹ வாங்குறதுக்காக வேண்டி போவாங்க ஹமலத்துல அரசுன்றது யார் அல்லாவுடைய அரசு சுமக்கக்கூடிய மலக்குமார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் யார்களே இவங்க எவ்வளவு என்றா ஒரு தடவை ஹதர் ஜிப்ராஹில் அலஹி சலாத்து வசலாம் அல்லாவிடத்துல போயிட்டு கேட்கிறாங்க யா அல்லாஹ் யா அல்லா எனக்கு உன்னுடைய அரச சுத்தி பார்க்கணும் உன்னுடைய அரச நான் சுத்தி பார்க்கணும் சொன்னாங்க அப்படியா நீங்க சுத்தி பார்க்க முடியாது பிரச்சனையில சுத்தி பாருங்க இவங்க போயிட்டு சுத்தி பாக்குறாங்க பல வருஷம் இவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆறுநூறு ரெக்கைகள் போதா வந்து கேட்கிறாங்க எனக்கு இன்னும் மேலதிகமாக ரெக்கைகள் ஒன்றும் கொடுக்கப்படுவது இன்னும் சில வருடங்கள் சுத்துறாங்க அதுக்கு பின்னாலும் வந்து சொல்றாங்க எனக்கு இன்னும் மேலதிகமாக ரெக்கைகள் ஒன்றும் கொடுக்கப்படுவது அப்படியே சுத்துறாங்க பல வருடங்கள் வந்து சொல்றாங்க எத்தனையோ வருட காலம் பிறந்துட்டு வந்து சொல்றாங்க யா அல்லா யா அல்லா நீ இந்த உண்மையாலுமே விசாலமானவன் யா அல்லா நீ எவ்வளவு விசாலமானவனோ அத போல உன்னுடைய அரிசை விசாலமாக்கி வச்சிருக்கிறாய் ஆச்சரியமாக இருக்குது நீ வானத்தை எப்படி ஒரு தூண் இல்லாம படைச்சிருக்கிறியோ அத போல உன்னுடைய அரிசையும் ஒரு தூண் இல்லாம படைச்சிருக்கிறாய் அல்ல கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே அல்லாஹுக்கு சுபகான சொல்லுவானாம் ஹதர் ஜிப்ராஹில் அலைஹி சலாத்து வசலா தபாத்து ஜிப்ராஹில் ஜிப்ராஹில் நான் என்னுடைய அரச தூண் இல்லாம படைக்கல்ல என்னுடைய அரச சுமக்கக்கூடிய மலக்குமார் நாலு பேர் இருக்கிறாங்க அதுல முதலாவது நபரை கூட நீங்க போயிட்டு சந்திக்கல்ல எங்கட உங்களோட பாசையில சொல்லணும்டா ஒரு வீட்டுடைய பெல்கனில தான் இவ்வளவு காலமும் பறந்து கொண்டு இருக்கிறார் அல்லாஹ் உள்ளத்தால யோசிங்க அல்லாவுடைய அரசு எவ்வளவு விசாலமா எவ்வளவு காலங்கள் பறந்தும் அவர் வாசப்படிக்கு கூட போகல இருந்தா அல்லாவுடைய அரசு அல்ல எவ்வளவு விசாலமாக்கி வச்சிருப்பான் அந்த அரச சுமக்கக்கூடியவன் தான் இந்த அமலத்துல அரசு நாலு மலக்குமார் இந்த நாலு மலக்குமாருடைய ரூ வாங்கப்படும் சுருண்டு விழுவாங்க பூமியில இதுக்கு பின்னால வந்து சொல்லுவாங்க யா அல்லா எல்லாத்துடைய ரூஹையும் வாங்கிட்டேன் இப்ப கேட்பாங்க மீதமா உலகத்துல யார் இருக்கிறாங்க மீதமா உலகத்துல யார் இருக்கிறாங்க இவன் வந்து சொல்லுவாங்க யா அல்லா அன நானும் நீயும் தான் மீதம் யா அல்லா இப்ப அல்லாஹுக்கு சுபஹானஹுவ தஆலா ஹஜரத் இஸ்ராயில் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாத்த பார்த்து கேட்பார் இஸ்ராயில் உங்களுடைய ரூஹ நீங்க வாங்குறீங்களா இல்லாட்டி நான் வாங்கலாம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஹஜரத் இஸ்ராயில் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படியே ஒரு இடத்துல உட்காருவாங்க ஒரு மனிதனுடைய காலில் முள் குத்தினா எப்படி அந்த முள்ளுக்கும் வலிக்காம காலுக்கும் வலிக்காம மெல்ல அந்த முள்ள வெளியெடுப்பாரோ அதை போல இவருடைய ரூஹ கலட்டுவாங்க கலட்டி கொண்டே வருவாங்க கடைசியாக கர்கராவுடைய நேரம் வரக்கூடிய நேரம் கடைசியாக ரூஹ புடுங்கி எடுக்கக்கூடிய இடம் வரக்கூடிய நேரம் ஒரு சத்தம் ஒன்று போடுவாங்களாம் அந்த நேரம் துணியால யாரும் ஹயாத்தோட ஈக்க மாட்டாங்க தப்பி தவறு ஒரு மனிதன் ஹயாத்தோட இருந்தா இந்த இஸ்ராயில் அலை இஸ்லாத்து வசலாத்துடைய சத்தத்தை கேட்டு அந்த மனிதன் வப்பாத்தாகிடுவான் அதுக்கு பின்னால சொல்லுவாங்களாம் ரூ எடுக்கக்கூடிய இந்த விடயம் இந்த நிலைமை இருக்குது ரொம்ப கஷ்டமான ஒரு விடயம் இந்த ஆரம்பத்திலே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் நல்லடியார்களோட ரொம்ப மென்மையாக நடந்திருப்பேன் என்ற வார்த்தையோடு அவங்களுடைய ரூ கலக்கப்படும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அதுக்கு பின்னால மலக்குள் மௌத்துக்கும் அல்ல மலக்க மௌத்த கொடுத்துடுவான் அதுக்கு பின்னால என்ற ஒரு வார்த்தை இருக்குது அல்லாஹுக்கு சுபஹான இந்த மௌத் என்ற வார்த்தைய ஒரு ஆட்டுடைய உருவத்துல இறக்கி அந்த ஆட்டை குர்பான் செய்வான் மௌத்துக்கும் எல்லாம் மௌத்த கொடுத்துடுவான் அதுதான் சொல்லுவாங்க சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ அவனுக்கு ஹயாத்தும் இல்லை மௌத்தும் இல்லை கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த நிலைமை தான் ஒவ்வொரு மனிதனும் சந்திக்க வேண்டிய நிலைமை வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு நிலைமைக்கும் கை கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க ஏதாவது நடந்தா கேட்கவா கால்கள் ஈக்கிறாங்க ஆனா மவுத்துடைய நிலைமைக்கோ சக்கராத்துடைய நிலைமைக்கோ கேட்கறதுக்கும் ஒத்தரும் இல்ல பாக்குறதுக்கும் ஒத்தரும் இல்ல நல்லதோ கெட்டதோ அது ஒவ்வொரு மனிதனுடைய அமால்களை பொறுத்ததாக தான் இருக்குது எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சுருக்கமான வாழ்க்கை அல்லாஹுக்கு சுபகான எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்தான் துணியால வாழக்கூடிய நேரம் நல்ல முறையில வாழ்ந்து நல்லடியார்களாக ஒவ்வொரு மனிதன் நம்ம அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹுக்கு சுபஹானா ஒவ்வொரு மனிதன் கிட்டே நம்ம எதிர்பார்க்கிறோம் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ ரஹ்லாசோட மௌத்து முட்டும் அமைச்சக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக அறிந்து முறையாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்ய தவறுகளை மன்னிச்சிடுவாயாக நிச்சயமாக நாங்கள் பாவிகள் யா அல்லா உன்னிடத்துல கையேந்த தகுதி இல்லாத மக்கள் யா அல்லா நீயோ கொடுக்க ரொம்ப தகுதியானவன் யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லா எங்களுடைய கண்ணியமான பெற்றோருடைய வாழ்க்கையில பறக்க செஞ்சிரியா அல்லா எத்தனையோ பெற்றோர் எப்படிப்பட்ட கபராளிகளா வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா அல்லா அவர்கள் கபர்களை விசாலமாக்கி வச்சிருவாயா சொர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்கி வச்சிருவாயா நரகத்துடைய படுகொலி ஆக்காதிருப்பாயா இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயா லா இலாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவோடு எங்களுடைய ரோஹாலையை கைப்பற்றிடுவாயாக அனில் அஹமதுல்லா